수 있도록 원도 நோட்டீஸை பார்த்தனா என்கிட்ட சொல்லு துஷ்டனை கண்டு தூர விலகி இருக்க இன்னும் அஞ்சு நிமிஷத்துல மீட்டிங் ஆரம்பிக்க போகுது ஒருத்தர் தவறாம எல்லாரும் அங்க இருந்தாகணும் டியூக் ஓட்டிஸ நீ எங்கேயாவது பாத்தியா இல்ல நான் எங்கேயும் பாக்கல ஆமா எங்க விட்டேன் ஓ ஆ ஆமா உதவாக்கறீங்க இங்க நிக்குதா ஓ ஆ ஏய் பென் என்ன இந்த பக்கம் ஹலோ ஓட்டிஸ் எங்க இருக்கான்னு தெரியுமா அவன் இப்போ எங்க இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும் தயவு செஞ்சு நீங்க அவன் இருக்கிற பக்கம் போயிடாதீங்க சரியா ஆ எங்க கூட சேர்ந்தா அவன் நல்லவன் ஆயிடுவான்ல சரி எங்களுக்கு மழை வருதான்னு பாக்குற வேலை இருக்கு ஆமா அந்த வேலை இருக்கு ஆமா அடுத்த மீட்டிங்ல பாக்கலாம் அதே <laughs> வாங்க போலாம் கால்ல மிதிக்க கூடாதுன்னு மிதிச்சிட்டேன் கொடுமை ஓட்டிஸ் அவனை பத்தி கவலைப்படாத பென் அவன் இந்நேரம் மீட்டிங்க்கு தான் கிளம்பி வந்துட்டு இருப்பான் ஓகே நண்போஸ் இது என்னுடைய புது கண்டுபிடிப்பு என் கண்டுபிடிப்போட பேருன்னு தெரியுமா மலை சறுக்கி நீ விழமாட்டேன்னு உனக்கு தோணுதா ஓட்டிஸ் இதுதான் சேஃப் பேக் எதுலயுமே நம்பிக்கை ரொம்ப முக்கியம் நமக்கு எதையும் சாதிக்கலாம் கரெக்டா பாயிண்ட் பிடிச்சோம் ஓகே லக்குக்கு ஒரு நக்கு போலாம் போ ராய் ஏய் முதல்ல நானு முன்னாடி சீட்டு எனக்கு தான் பின்னாடி எனக்கு அப்போ எல்லாரும் மொத்தமா போய் சேர போறீங்க ரெடி பண்ணல ஓ இருங்க இருங்க லெட்ஸ் டேக் ஏ செல்ஃபி புள்ள கேப்பி நான் அந்த ஆப்பிள் எங்க இருந்து வந்துச்சு இந்த ஆப்பிளா எல்லா ஆப்பிளுமே மரத்துல இருந்தா தான் கிடைக்குது ஓட்டிஸ் என்ன என்ன மேல பூமி இப்ப நம்ம காத்துல Jumping in the mud, I get my kicks. I'm in the mud, in the mud, in me. When the sun gets hot, do the best we can. we got, when the storm comes, rain's gonna fall. Swimming in the flood, having a ball. I'm in the mud, in the I'm in the mud, in the மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பர்த்டே அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு நம்ம டாகிக்கு இன்னைக்கு பதிமூணாவது பிறந்த நாள் பதிமூணு வருஷத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க அடுத்த வருஷம் இதே மாதிரி ஊதணும் அதோட இன்னொரு விஷயத்தை எப்படி போகுது ஹே டாடி நீங்க நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது இவன் இவன் உடம்பெல்லாம் என்னடா ஒரே குழி குழி இறக்கையா இருக்கு எங்க ஓட்டிட்டு வந்திருக்கான்னு தானே நினைக்கிறீங்க அதாவது நான் என்ன நான் நான் சொல்ல போற ஜோக்கு கேட்டா நீங்க வானத்துக்கு பூமிக்கு விழுது விழுது சிரிப்பீங்க ஏன்னா அதுல அந்த அளவுக்கு காமெடி இருக்கு அந்த காமெடி என்னன்னா முதல்ல போய் உட்காருறியா இரு நான் இன்னும் ஜோக்கே சொல்லலையே பறக்குறேன் சாரிப்பா தெரியாம எனக்கு கொஞ்சம் உட்காந்துக்கிறேன் இன்னைக்கு ராத்திரி பொதுக்கூட்டம் இருக்கு அதுல ட்ரிங்க்ஸும் ஸ்நாக்ஸும் கிடைக்கும் பண்ணி முஞ்சுவாயா எனக்கு உன் மூக்கு ஓட்டில ஒரு தேனி பூந்த மாதிரியே தெரியுது அதான் தேனா வருதா சரி முதல் விஷயத்த பார்க்கலாம் கள்ள சந்தையில பொருட்களை வாங்குறது இத பத்தி நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன் நிலத்தடியில இருக்கிற கோஃபர் கிட்ட இருந்து மனுஷங்க பயன்படுத்தின பொருட்களை வாங்குறது தடை செய்யப்பட்டிருக்கிறது ஞாபகம் இருக்கட்டும் ஹேலோ மோட்டோ ஏய் யார் பாது சே சிலிண்டர் போடுங்கப்பா நீ கேட்ட அந்த நான் அப்புறம் பேசுறேன் இப்ப பேசுனா என் கதை கந்தல் நீ ஒரு நிமிஷம் இரு ஏய் பிராங்கி இங்க வா இங்க பேன் சொல்றல அந்த அணில் ஒரு ஷூ ஆர்டர் பண்ணானே அத வாங்கறானா இல்லையா ஆர்டர் பண்ணிட்டு பேண்டர் சொன்னா எனக்கு வர கோவத்துக்கு கடிச்சு கொதறிடுவேன் இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கணும் சொல்லு புரியுதா சாரிப்பா இங்க ஒரு சின்ன பஞ்சாயத்து சரி நீ கேட்ட ஷூ நான் எப்ப அனுப்பிட்டேன் அது அது அது வந்து நீங்க யாருன்னே தெரியலையே நான் அப்புறம் பேசுறேன் ராங் நம்பர் அத என்கிட்ட கூட ரெண்டாவது விஷயம் இது ஓநாய்கள் சீசனுங்கிறத உங்களுக்கு மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துறேன் அது ஒரு வெறி பிடிச்ச தந்திரக்கார இனம் ரூல் நம்பர் ஒன் ஒன்னாவே இருங்க ரூல் நம்பர் டூ எக்காரணத்தை கொண்டும் வேலியை தாண்டி யாரும் வெளியில போயிடாதீங்க ரூல் நம்பர் த்ரீ எப்பவும் ஜாக்கிரதையாயிருங்க ஒரு ஊ போட்டுட்டு கிளம்பலாம் அவர்கிட்ட மட்டும் மாட்டினா ரம்பத்தை போட்டு அறுத்து எடுத்துருவாரு கோட்டேஷ் ஒரு நிமிஷம் நில்லு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்கிடுங்க அடங்க ஒப்பந்தம் தானே மாட்டிக்கிட்டனா சீரியஸாவே இருக்க மாட்டியா நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க நீ எத்தனை சூடுபட்டாலும் திருந்த மாட்டேன்னு அடம் பிடிக்கிறிய நீ ஏன் சூடாவற டாடி முதல்ல உட்காரு அப்பா ரொம்ப சந்தோஷம் ஓட்டிஸ் இதை பாரு மீட்டிங்ல இருக்கும்போது போனை ஆஃப் பண்ணி வைக்கணும்னு உனக்கு தெரியாது நீ அந்த கோஃபர் கிட்ட தானே பேசின இல்ல எனக்கு தெரியும் எதுவும் சொல்ல வேணாம் அது கோஃபர்ஸ் தானே இங்க வேணாம் வேணாம் எனக்கு எந்த விளக்கமும் கொடுக்காத எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற உன்னால என் மான மரியாதை எல்லாம் போகுது என்னாச்சு இவருக்கு இத சொல்லதான் கூப்பிட்டீங்களா இன்னைக்கு காலையில நீ எங்க இருந்த ஓட்டிஸ் நான் சம ஜாலியா இருந்தேன் என்ன மாதிரி நீங்களும் ஜாலியா இருக்கணும்னு அதுக்கு அதுக்கு அதுக்கு நீங்களும் என்ன மாதிரியே மலை சரிக்கல விளையாடுங்க வேலி கட்டுறதுல எனக்கு உதவுறன்னு சொல்லியிருந்த ஞாபகம் இருக்கா இது ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஓநாய்கள் சீசன் அடாடா ஓநாய்ங்க நாய்க்கு முன்னாடி ஒரு ஓப்பட்டா அவ்வளவுதானே நாய்ங்க மாதிரி தானே ஓநாயும் பார்க்க ரொம்ப சின்னதா இருக்கும் ஆனா நம்ம எவ்வளவு பெருசா இருக்கும் அதுங்களை பத்தி ஏன் பாய் பண்ணும் நீ இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு அந்த வேலி வேலி விஷயம் எனக்கு இன்னும் விளங்கல அது கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா அந்த வேலி தான் நம்ம வட்டாரத்தை குறிக்குது நான் உயிரோட இங்க இருக்கிற வரைக்கும் அதுக்குள்ள இருக்கிற எந்த விலங்குக்கும் எந்தவித ஆபத்தும் வரவிட மாட்டேன் அது அது அது அது உங்க வேலை தலைவன் அது நீங்க தான் நான் நான் நான் நான் இப்பதான் வளர்ந்துக்கிட்டு வரேன் என்ன இப்பவே நீங்க தலைவனாக்க முயற்சி பண்ணா நான் பொறுப்புல இருந்தா வேற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு விலங்குக்கும் அவங்களே பொறுப்பு நாட்டாம திருப்பு நச்சுன்னு இருக்கும் ஓட்டிஸ் வலிமையா இருக்கிறவன் தன்னை மட்டும்தான் பாதுகாத்துப்பான் ஆனா வல்லமையுடையவன் தான் மக்களையும் பாதுகாப்பான் அடடா நோட்ஸ் எடுக்க பேனவன் பேப்பரும் இல்லாம போச்சே இன்னைக்கு உன்னோட நைட் ஷிஃப்ட் நான் வந்துடுறேன் ஓட்டிஸ் நீ பொறுப்பானவனா மாறிதான் ஆகணும் நீ இப்படி பொறுப்பில்லாம ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிறது என்னைக்கும் சந்தோஷத்தை தராத தருமே இதோ இப்ப பாருங்க அசிங்கம் பண்ணிட்டு இருக்கிற எனக்கு சந்தோஷம் வச்சுனா இப்படிதான் தலகால் புரியாம மேலே கீழே குதிப்பேன் ஏ டண்டனக்கா ஏ டண்டனக்கா ஏ டக்கா ஏ டக்கா இதை தவிர வேற விளையாட்டு உனக்கு கிடைக்கலையா ஹாடி ஹாடி ஹாடி ஹாடி ஹாய் ஹாடி ஹேய் மேடி எவ்வளவு பெருசா வளர்ந்துட்ட உன் கண்ணம் கூட தான் குண்டாயிடுச்சு நான் செல்ல குட்டின்னு சொல்லு ஏன் சொல்லு குட்டி <laughs> ஓகே இப்போ நீ நான் வால் இருக்கிற குட்டின்னு சொல்லு நான் வால் இருக்கிற குட்டி அம்மா கிட்ட போயிடுச்சு எல்லாம் போயிடு போயிடு அம்மா நல்ல வேலை கவனிக்கல <laughs> ஏய் யார் அந்த குல்ஃபி ரொம்ப வழியாத பண்ணியார் சேர்த்து விட்டுக்கிறாரு பண்ணியார கோயில் கட்டி கும்பிடணும் ஏ நடந்த விபத்துல எல்லாரும் எழுந்துட்டா அவளுக்குன்னு யாரும் இல்ல ம். அப்ப அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு தேவை ஏய் என்ன கழட்டி விடுற ஒரு நிமிஷம் நீ அழகா இருக்கேன்னு நினைக்கல ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு வயிறு பெருசா அது அது மாசமா மாசமா இருக்கேனா அப்படி கூட சொல்லலாம் அது அது வயிறு எத்தனை மாசமா பெருசா இருக்குன்னு கேட்க வந்த நீங்க நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அதாவது உங்களை சைட்ல பார்த்தா தான் வயிறு குண்டா தெரியுது ஆனா நேர்ல பார்த்தா ஒல்லியா தான் இருக்கீங்க <clears throat> என் பேரு ஆ கையெல்லாம் கொடுக்காத டெய்ஸி ஆளை பார்த்தா தலைக்கணம் பிடிச்சவன் மாதிரி தெரியறான் நாக்கா அகத்தின் அழகு முகத்தில் தெரியுதா சி O என் Q இதுக்கு மேல முதி முதுகெலும்பு வலிச்சிரும் அது பண்ணைக்கு உங்களை வரவேற்க தான் நான் நினைச்சேன் இந்த நினைக்கிறது காயப்படுறது இதெல்லாம் வேண்டாம் எதுவா இருந்தாலும் லிமிட்டோட இருக்கட்டும் இவங்க தான் என் ஃப்ரெண்ட் பேசி ஆ ரொம்ப பாசமா பேசுறாங்க <laughs> உன்கிட்ட பேசினா நேரம் போறதே தெரியல இகழ்ச்சி ஐ மீன் மகிழ்ச்சி போயிட்டாங்களா எந்த டைலாக யார் சொன்னா ஒர்க் அவுட் ஆகுமோ அவங்க தான் சொல்லணும் என்ன கழட்டி விட்டல அதான் சிக்னல் கூட ಸಿಗ್ನಲ್ ಕಡ್ಚಿರ್ಚಿ ಓಟುತ್ತ ಆರಂಭಿಕಲ Now, wait for every cow, hold tight to your udders now. யோசிச்சு பார்த்தேன் உங்க மன்னிப்பை நான் ஏத்துக்க தயாராயிட்டேன் நிஜமாவா அப்படி செய்யறதுனா முறை ஓகே அது உங்க வார்த்தையை மதிக்காம இருக்கிறது என் நோக்கம் இல்லை ஆனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் எவ்வளோ நட்சத்திரங்கள் நீ ஒரு புத்திசாலின்னா எவ்வளோ நட்சத்திரம் இருக்குன்னு சொல்லு பார்க்கலாம் நான் கணக்கில் ரொம்ப வீக்கு நான் சொல்லவா ரெண்டாயிரத்தி பதினொன்று இருக்குது <laughs> நல்லாவே கலாய்க்கிறீங்க அப்போ பச்சை தான் இல்லை உன் மேலே எனக்கு கோவமே இல்லை சரி இப்போ நான் உங்களை ஒன்று கேட்கலான் இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு பண்ணையில் பார்ட்டி வச்சிருக்காங்க நீ வான்னு கூப்பிட்டாங்க பட் நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஆனால் அவங்க எல்லாரும் என்ன வந்தாகணும்னு கட்டாயப்படுத்தினாங்க ஏன்னா மியூசிக் தெரிஞ்ச ஒரே ஆள் நான் மட்டும்தான் அப்போ நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அவங்க காலை விழாத குறையே கெஞ்சினாங்க நான் தெளிவாக சொல்லிட்டேன் என் நான் தானே பார்த்தாகணும் என் ஷிஃப்ட்டை நான் தானே பார்த்தாகணும்னு சொல்லிட்டேன் இல்லையா நான் ரொம்ப நேர்மையானவன் தெரியும்ல நான் சுயநலவாதி கிடையாது நம்ம வேலையை நம்ம தானே பார்த்தாகணும் என்ன சொல்றிய ஓட்டிஸ் வாழ்க்கையில் நானும் எந்த பிடிப்பும் இல்லாம தான் இருந்தேன் ஆனால் நீ என்னைக்கு என் வாழ்க்கையில் வந்தியோ அன்னைக்கு எல்லாம் மாறிடுச்சு அந்த நாள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு என் வாழ்க்கையில் வசந்தம் வீசின நாள் அன்னைக்கு வயல்வெளியில் நான் வந்துகிட்டு இருந்தப்ப ஒரு கண்ணுக்குட்டி நிக்க முடியாம அப்படியே தள்ளாடிக்கிட்டு இருந்தது அந்த நேரத்துல எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல உன்னை பத்திரமா கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் அந்த நேரத்துல எனக்குள்ள ஆயிரம் எண்ணங்கள் நான் அப்படியே அண்ணாந்து வானத்தை பார்த்தேன் மின்னுகிட்டு இருந்த நட்சத்திரங்கள் எல்லாம் தேவதைகளா மாறி வாழ்த்துச்சு அந்த ஒரு நிமிஷம் என்னோட பொறுப்பை உணர்ந்தேன் உன்னை பாதுகாக்கிறதோட இல்லாம நம்ம இனத்தையும் பாதுகாக்கணும்னு முடிவெடுத்தேன் நீதான் என்னோட உயிர் உனக்கு பார்ட்டிக்கு போயே ஆகணும் ஆமா கண்டிப்பா நீங்களே இப்ப சொன்னதுக்கு அப்புறம் அந்த பார்ட்டிக்கு நான் போகாம இருந்தேனா எப்படி ஆனா நீங்க இப்ப சொன்னது சம கிளாஸ் நீ யாரும் சொல்றது இல்ல நான் சொல்வேனே கிளாஸ் விசில் அடிக்கும் மாஸ் எப்படி இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல நீ போய் ஜாலியாயிரு உன் வேலையை நான் பாக்குறேன் அப்பானா அப்பாதான் தேங்க்ஸ் டாடி ஓட்டிஸ் என்ன வல்லமையானவனா இருக்கப்பாரு அன்னைக்கு சொன்னீங்களே ரைட் ரைட் ரைட் வலிமையானவன் தன்னை பாதுகாப்பான் வல்லமையானவன் இந்த ஊரையே பாதுகாப்பான் எப்படி கற்பூர மாதிரி கப்புன்னு பத்திக்கிச்சு பாத்தீங்களா இது எப்பவுமே என்னுடைய மைண்டுக்குள்ளேயே இருக்கும் டேட் <laughs> எப்படி கத்துக்கிட்டல Mr. Bombastic We want is a bombastic, romantic, fantastic lover She call me Mr. Bombastic, tell me fantastic Put me on me back, she says I'm Mr. Romantic, call me fantastic Put me on me back, she says I'm Mr. Romantic smooth. Just like a silk. Now on the day. Ooh, girl. Hey. ஏற்கனவே லேட்டு வா சரியான காமெடி பீஸால இருக்கான் சும்மா இருக்கியா நல்ல கியூட்டா தான் இருக்கான் Only song you will hear is the beating of my heart And we will mm, mm, and have some sweet pillow talk And bombastic, and fantastic It's the boom, boom, boom, boom நிகழ்ச்சிக்கு எல்லாரும் சேர்ந்து பெருசா ஒரு ஓம் போடுங்க இன்னைக்கு ராத்திரி காலம் கட்ட போகுது ஹே பக் சோகத்துல காலை நீட்டி உட்கார்ந்துட்டு இருக்கியா பொண்டாட்டி விரட்டி விட்டாளா அந்த அனுபவம் எனக்கும் இருக்கு சிரிச்சதெல்லாம் போதும் ஓகே ஓ விஷயத்துக்கு வருவோம் நீ எப்படி நாமல்ல செத்தா பூமிக்கு தான் போவோம் வான்கோழி செத்தா பூமிக்கு போகாம வானத்துக்கு போகுமா அதனால இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்க ஓகே இன்னைக்கு உங்களை மகிழ்விக்க ஒருத்தர் தயாரா இருக்காரு அவர் ஆட ஆரம்பிச்சாருன்னா அவ்வளவுதான் லேடிஸ் நீங்க எதிர்பார்த்த அந்த நபர் வேற யாரும் இல்ல நம்மளோட வாட் ராத்திரினாலே அந்த வீட்ல ஒரே பாட்டும் கூத்தும் தான் அந்த பண்ணக்கார என்னதான் பண்றான் இன்னைக்கு நான் இதுக்கு ஒரு வழி பண்றேன் உங்களை மாதிரி என்னால ஒரே இடத்துல உட்காந்து டிவியே பாத்துட்டு இருக்க முடியாது நான் இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ண போறேன் அந்த வீட்ல அந்த வீட்ல என்ன நடக்குது யார் இதெல்லாம் பண்றாங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் மிஸ்டர் தூங்கு மூஞ்சி தூங்கிக்கிட்டே இருக்காதீங்க இதோ நான் போறேன் வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன் எனக்கு ஆ நன்றி உங்களுக்கு சேஞ்ச் வேணுமா இல்ல நீ வச்சுக்க நல்லது ரெண்டு கை தான் தெரியுது இவ்வளவு பீச்சாவும் உங்களுக்கா எங்க வீட்டுல மனுஷங்க பாட்டி இல்ல பெரிய மனுஷங்க பாட்டி நடந்துட்டு இருக்கு மனுஷங்க பாட்டி நடக்குதுன்னா அங்க பீட்சா இல்லாம இருந்தா எப்படி எனக்கும் பாட்டின்னு ரொம்ப பிடிக்கும் நானும் உள்ள வரேன் ஓகே விருப்பம் இல்ல போல இருக்கு பரவாயில்ல சரி கிளம்புறேன் என்னது என் கை கீழே விழுந்துருச்சு என் செயற்கை கை கீழே விழுந்துருச்சு அப்படியா ஒரு கை இல்லையா ஐயோ பாவம் உங்களை நினைச்சா வருத்தமா தான் இருக்கு நான் வேணா ஒரு கை கொடுத்து ஹெல்ப் பண்ணவா இல்ல எனக்கு எந்த ஹெல்ப் வேணாம் தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு வார்த்தை ஹெல்ப் தான் அந்த வார்த்தையை மட்டும் என்கிட்ட சொல்லாத ஆ அப்படியா ஆனா ஹெல்ப் தமிழ் இல்லையே இது ஏன் கையே இல்லையே அந்த கையை நீயே வச்சுக்க ஏன் ஞாபகத்தமா இருக்கட்டும் நிஜமாவா சூப்பர் டூடு எனக்கு ஒரு கை கிடைச்சிருக்கு சீக்கிரம் எடுத்துட்டு வா நமக்கு அது உதவியா இருக்கும் Well, I won't back down. No, I won't back down. You can stand me up at the gates of hell, but I won't back down. Gonna stand my ground, won't be turned away. உங்க தூக்கத்தை கலைச்சிட்டனா ஆனா என்ன பண்றது உங்க தூக்கத்தை கலைச்சா தானே நாங்க எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியும் சத்தம் போடாம இருந்தீங்கன்னா ஆறு பேரை மட்டும் தூக்கிட்டு போவேன் சத்தம் போட்டா அவங்களையும் சேர்த்து தூக்கிட்டு போவேன் பசங்களா தூக்கிட்டு வாங்க உன்னால இங்க இருந்து ஒருத்தரை கூட தூக்கிட்டு போக முடியாது எங்களை நீ தடுக்க போறியா தடுத்து தான் பாரு நீ தடுத்து பாரு செல்லும் முடியுமா நடக்குமா ஹலோ அங்க பாரு உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்க பசங்கள்லாம் நல்லா இருக்காங்களா மரியாதையாத அதை கீழே விட்டுற கண்டிப்பா பென் நீ சொல்லி கேட்காம இருப்பனா இருந்தாலும் எங்க நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு எங்களுக்கு கோழிங்க தான் உசுறு அந்த உசுரை எடுத்து தானே ஆகணும் எத்தனை நாளைக்கு தான் நாங்களும் எலும்பும் தோலுமா இருக்கிறது நாங்க ஆறு பேர் வந்திருக்கோம் ஆனா நீ ஒரே ஒருத்தன் வயசாகி கொஞ்சம் நொந்து போயிருக்க பாவம் 观众，你选择了哪里？ தலைவன் இல்லைன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்களா தடி எடுத்தவனா சண்டல்காரன் என்ன கொடுமை இது தலைவரை யார் வரணும் சும்மா இருக்கீங்களா நாளைக்கு எவ்வளவு நேரமா கத்திக்கிட்டே இருக்கேன் நம்ம ஆரம்பிக்கணுமா வேண்டாமா டியூக் இந்த மீட்டிங் யார் நடத்த போறாங்க அதுக்கு தான் இந்த மீட்டிங் மீட்டிங் யாரு நடத்தணுங்கிறதுக்கு ஒரு மீட்டிங்கா இது நல்ல ஐடியாவே இல்லையே கூட்டம் கூட்டி பிரியாணி போடுறாங்களா பெண்ணோட இடத்த நிரப்புறது ரொம்ப கஷ்டம் தான் இருந்தாலும் இப்போதைக்கு அந்த இடத்த நானே நிரப்பிக்கிறேன் நாய்கள் ரொம்ப கவனமானதுங்க விசுவாசமானதுங்க அதே நேரத்துல சிறந்த பாதுகாவலர்களும் கூட நீ நடுப்பக்க நகின்னு எங்களுக்கு தெரியாதா நக்கி தலைவர் தேவையே எங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் அதை பண்ண மாட்டேன் சின்ன வயசுல நானும் அதே இனங்கிறதுனால எப்போது ஒரு வாட்டி பண்ணிருக்கலாம் இந்த கதையெல்லாம் சொல்லாத நீ பல தடவை சாக்கடையில தண்ணி குடிச்சத நான் பாத்துருக்கேன் ஒரு மா மனிதனை பார்த்து மகா மட்டமா பேசாதீங்க நான் இப்ப அப்படியெல்லாம் இல்ல டியூக் <clears throat> என்னதான் நீ பெரிய மனுஷனா காட்டிக்கிட்டாலும் உன்னோட பிறவி குணம்னு ஒண்ணு இருக்கே அது உன் கேரக்டரை காட்டி கொடுத்துடும் சரி எந்த குணங்கள் என்ன சொல்ல வரீங்க அது வந்து நாய் குணங்கிறது சரியா தான் இருக்கு நானே மாட்டிக்கிட்டேன் இதுல என்ன தப்பு இருக்கு கீழே கிடக்கிறதா எடுத்து கொடுக்கறேன் இது நல்ல குணம் தானே சப்பு கொட்டி சாப்பிடுறதுனால நானே சாப்பாட்டுறாம இல்ல சரி சரி இப்ப நாம வாக்கெடுப்பு நடத்தி பார்த்துருவோம் நான் தலைவனா இருக்க எனக்கு யாரெல்லாம் ஓட்டு போடுவீங்க யார் போட மாட்டீங்க கொஞ்சம் தூக்கி கூட கை தெரியல ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க பென் தனக்கு அடுத்தது ஓட்டிஸ் தான் தலைவன் ஆகணுங்கிறதுல உறுதியா இருந்தாரு இனி ஓட்டிஸ் தான் நமக்கு தலைவர் இந்த தீர்ப்பை நான் ஏத்துக்கிறேன் அதை நான் முன்மொழிகிறேன் இது வேலைக்கு ஆகாது எல்லாரும் ஒண்ணா இருங்க மேடி தனியா போகாத பேசிட்டு வா போ ஓ ஹாய் மேடி என்ன என்ன பண்ற வாழ விடு சொன்னா கேளு வாழ விடு என்ன பண்ற சொன்னா கேளு ஏய் ஏய் ஏய் ஏய் இறங்கு இறங்கு இறங்கு கீழே இறங்கு நம்ம இடமே மாறிடுச்சு ஆ ஏப்பா எது எந்த பக்கத்துல இருந்து வந்துனே தெரியலப்பா தாக்குதல் பயங்கரமாகுது சொல்லி முடியல தாக்கிட்டனு பத்தியா இந்த கூட்டத்துல என்னோட வாழ்த்த முதல் வாழ்த்தா ஏத்துக்க இன்னிலிருந்து நீ தான் தலைவர் எனது எனக்கு இந்த பதவி பொறுப்பு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது இதுக்கு நான் தகுதியானவன் இல்ல தன்னடக்கமா என்ன இதுல கோத்து விட்டுறாதீங்க என் கையில எதுவும் இல்ல எல்லாருமா சேர்ந்து ஒன்னதான் தேர்ந்தெடுத்திருக்காங்க வாழ்த்துக்கள் தலைவரே நிறுத்துங்க போதும் போமா உங்க எல்லாருக்கும் மூளை குழம்பி போச்சா இது பகல் நேரம் பணக்காரர் எப்ப வேணாலும் வரலாம் இது நம்ம சந்தோஷத்துக்கு நாமளே தீ வச்சுக்கிற மாதிரி என்ன காமெடி பண்ற நீ உன்னோட வீக் பாயிண்ட் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் வைல்ட் மைக் வைல்ட் மைக் வைல்ட் மைக் வைல்ட் மைக் <laughs> இதுக்கெல்லாம் மசீர் ஆள் நான் இல்ல தயவு செஞ்சு என்ன தப்பா எடை போட்டுறாதீங்க எனக்குன்னு ஒரு தகுதி இருக்கு தராதரம் இருக்கு எல்லாமே இருக்கு நான் சொல்றது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க வைல்ட் மைக் வந்துட்டா நான் என்ன டான்ஸ் ஆடுவேனா என்ன முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு வாய் மட்டும் தான் அப்படி சொல்லு முடியாது ஏதோ பிரேக் விட்டுருக்காங்க போல இருக்கு பார்த்துட்டாரு கொஞ்சம் விட்டுதான் கொண்டு இருப்பீங்க பாட்டி இன்னும் சால ஒருவேளை இவரு செத்துட்டாருன்னா பிரச்சனை ஆயிடும் ஆமா எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க அமைதியா இருங்க புரியுதா இப்ப என்ன பண்ண போறோம் இப்ப என்ன பண்ண போறோம் என்ன எங்களுக்கு இப்ப தலைவன் நீ தானே ஒரு முடிவெடு இல்ல அது அது அத பேசுறதுக்கு இது நேரம் இல்ல ஏன்னா இப்போ சூழ்நிலையே தலைகீழா மாறி போயிருக்கு அதனால நான் நான் என்ன சொல்றேன்னா என்ன மேம் இந்த பாடியை மறைச்சு வைக்கணும் சும்மா இருக்கியா இவருக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு குத்துற கொலையிற மாதிரி தான் மொத்தமா கொன்னலாம் இங்க கொலைங்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது ஏன்னா இந்த பணக்காரர் நல்லவர் நமக்கு நல்லதுதான் செஞ்சிருக்காரு இவர் ஒரு வீகன் இவருக்கு ஒண்ணும் ஆகாது அது சரி வீகன்னா என்ன அர்த்தம் அர்த்தம் எனக்கு தெரியும் அதாவது தலை இருக்கிற ஜீவராசியை சாப்பிட மாட்டாரு தெரிஞ்சா சொல்லு அதுக்கு பேரு வெஜிடேரியன் வெஜிடேரியன்னா சாயங்காலம் தானே சாப்பிடுவாங்க அது ரத்த கேட்டரிங்கப்பா சரி சீஸா சீஸ் மட்டும் இல்ல பால் பொருட்கள் எதையுமே அவங்க சாப்பிட மாட்டாங்க பா பண்ணக்கார எந்திரிக்கிறாருப்பா இருக்கு அவங்க பால் பொருட்கள் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க என்ன எனக்கு பால் பொருட்கள்னா ரொம்ப பிடிக்கும் நீங்க சொன்ன வீகனுக்கு அது அர்த்தமா எனக்கு கறி வாசனைனா ரொம்ப பிடிக்கும் அது எங்க படிக்குது ப்ளீஸ் ஒன் மோர் இப்ப எதுக்கு அடிச்சீங்க நான் மறுபடியும் சொல்றேன் இதை தவிர வர வழி இல்ல என்னது தலை தாறுமாற வீங்க போய்க்குது எந்த விட பெருசாகுது அழுத்தி விடு இவன் கண்ணை முடிச்சா நான் காலி அப்படியே மெதுவா மெதுவா ஆடா மசேவ கொண்டாந்து சொல்லுங்க பார்க்கலாம் ஆ போயிடுங்க இப்ப பாருங்க ஐயா ஜம்ப் ஆ டம்க்கு டமால் டுமில் வாங்கிட்டோம்ல புக்கு ஓகே இவரு மரத்துக்கடியில உட்காந்து புக் படிச்சிட்டு இருந்தாரு அப்போ திடீர்னு ஏதோ அவர் மேல விழுந்து எனக்கு புரிஞ்சிச்சு இப்படி பட்டா அடிபட்டா மாதிரியே தெரியாது இது சரியா இருக்கும் கொலை பண்ணிட்டு போற நாம நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் இந்த ஆப்பிள நான் எடுத்துக்கிட்டுமா எனக்கு எதுவும் தோணல ஏய் நம்பிட்டாரு இல்ல நம்பல நம்பிட்டாரு இல்ல அவரு நம்பல இல்ல அவரு நம்பிட்டாரு கொஞ்ச நேரம் உங்க கழுத கால வச்சுக்கிட்டு சும்மா இருக்கீங்களா பாரு நமக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அதுக்காக தான் இப்படி பண்ண ஓகே வாங்க போலாம் ம் பாத்தியா நம்மள பார்த்ததையே மறந்துட்டாரு இந்த பாருங்க இந்த தலைவன் பொறுப்பு பதவி இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது ஆளை விடுங்க நான் கிளம்புறேன் எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா சரி அப்புறம் இது நம்ம ஓடிசர் ஐடியாவா எஸ் இது வந்து இரண்டு அடுக்கு பாதுகாப்பு அணை மாதிரி சந்தேகப்படும்படியா நாம எதையாவது பார்த்தாலோ இல்ல கேட்டாலோ உடனே ஓட்டிஸ்க்கு நான் ஒரு வித்தியாசமான குரல்ல சிக்னல் கொடுத்துருவேன் ஏய் அது எப்படின்னு இப்போ ஒரு சாம்பிள் காட்டுற கேக்குறியா ஷார்ப்பா கவனி அந்த மாதிரி நிலைமையில சத்தம் கரெக்டா வந்துடும் சொல்ல வரேன் ஆனா இப்போதைக்கு நாம எல்லாத்தையும் ஒழுங்கா பாத்துக்கணும் பார்த்துருவோம் என்ன கனவு காண்றேனே எனக்கு இப்ப வாய் எங்க அதுக்காக எனக்கு எனக்கு யாரையும் இது நான் இருக்கேன் எப்படி வயல்ல யாராவது மேய்ஞ்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள சீக்கிரமா போக சொல்லணும் ஏன்னா லேட் ஆயிடுச்சு இங்க பாரு நம்ம புது தலைவர் ரோந்துக்கு வந்திருக்காரு பாரு <laughs> வாழ்த்துக்கள் தலைவா அங்க நடக்கிற அநியாயத்தை பாரு சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம் வேலையை முடி இதுதான் புல் தடுக்கு பசு நாளைக்கு வரேன் ஓ எனக்கு ரத்தம் கொதிக்குது இந்நேரம் நான் மட்டும் தலைவனா இருந்திருந்தா இப்ப நான் தானே இங்க தலைவன் பேச்சுக்கு சும்மா தலைவன் சொன்னா போதாது ஏதாவது செயல்ல காட்டணும் எனக்கு நெஞ்சு பொறுக்கல ரத்தம் எல்லாம் கொதிக்குது பேசாம சீன் இருக்கு வாங்க போலாம் என்னதா இருந்தாலும் மியூசிக்கை இவ்வளோ சத்தமாவா வச்சு கேட்கறது அந்த பண்ணக்காரனுக்கு அறிவே இல்லை இப்பவே இந்த விஷயத்த போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் ரேண்டல் வீட்டுக்கு வெளியில மாடுங்க உனக்கு கண்ணு சரியில்லை கொஞ்ச நாளாவே உனக்கு இப்படிதான் தெரியுது இல்ல நம்ம வீட்டுக்கு வெளியில மாடுங்க மாடுங்க நடந்து போறத நான் பார்த்தேன் அதுங்க ஆவிங்க மாதிரி சுத்திட்டு இருக்கு இல்ல மாடுங்கெல்லாம் வீட்டுக்கிட்ட வர வாய்ப்பே இல்ல அதுங்க வயக்காட்டுல மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்ன கொஞ்சம் நிம்மதியா டிவி பார்க்க விடு கண்ணால பார்த்தேன்னு சொல்ற அப்ப நான் என்ன லூசா இத நான் சும்மா விட மாட்டேன் இத என் வழியிலேயே போய் நான் சரி பண்றேன் வழக்கம் போல நீங்க டிவி பாக்குறேன்னு சொல்லிட்டு நல்லா தூங்குங்க <laughs> உன் பிடிவாத குணத்தை மாத்தவே முடியாது எப்படியோ போ முக்கியமான மேட்ச் இருக்கு எனக்கு டிவி தான் முக்கியம் சத்தம் என்னோட எனக்கு அதை நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதெல்லாம் சரி இது எப்படி ஓட்டுதுன்னு தெரியும்ல அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு அவனுக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு வந்துருச்சு Okay. இது என்ன கனவா நினவா என்ன ஒரே ஒரு தடவை கில்ல அது சரி இந்த வாலிப பசங்க எல்லாம் கார் எடுத்துக்கிட்டு ஜாலியா போவாங்களே அந்த மாதிரி நாமளும் வேகமா ஓட்டலாம் என்ன ஆமா இந்த ரைட் நல்ல ஜாலியா சரி அது இருக்கட்டும் மத்த சமாச்சாரம் எல்லாம் கொண்டு வந்தாச்சுல கொண்டு வந்துட்டேன் எங்க இதோ இங்க இதோ இங்க இருக்கு இதோ இங்க இருக்கு இதோ இங்க இருக்கு சந்தோஷத்தின் உச்சக்கட்டம் அவங்கள பாருங்க <laughs> அங்க போறாங்க சீக்கிரம் சீக்கிரம் மெதி அப்ப நாமளும் இதுக்குள்ளதான் போனோம் ஆமால இவ்வளவு தூரம் வந்துட்டா உள்ள போக மாட்டோமா செல்லும் தூங்குறதா இருந்தா அப்பா அம்மா கூட வந்து படுத்து தூங்கு மேல தனியா தூங்காத எனக்கு பேயினா ரொம்ப பயம் நான் தனியா தூங்க மாட்டேன் இப்படி சொல்லுவேன் நினைச்சிங்களா எனக்கு எந்த பயமும் இல்ல லெஃப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு என்கிட்ட வந்தா பேய்க்கு நாலு கிடைக்கும் நான் மட்டும் பேய பார்க்கணும் அன்னைக்கு இருக்கேன் நான் மூணு உடனே இவனை பிடிச்சி தள்ளி ரெண்டு ரெண்டு எங்கால சுத்த விட்டல இப்ப உனக்கு எப்படி இருக்கு வரலாம் முடியணும் வயலுக்கு போக மாட்டேன் பசுவை பரட்ட மாட்டேன் வயலுக்கு போக மாட்டேன் பசுவை பரட்ட மாட்டேன் வயலுக்கு போக மாட்டேன் பசுவை பரட்டவே மாட்டேன் இதுக்கு தான் பேய் படம் பார்க்காதேன்னு காருக்கு காரை ஓட்டியாச்சு கவுத்துற வழி வெற்றி கருவம் முடிஞ்சுதே என் முகத்தை பாத்தியா கலக்கிட்டோம்ல கலக்கிட்டோமா சத்தமா கலக்கிட்டோம் நம்ம கிட்ட இனிமே யாரும் வச்சுக்கவே கூடாது மீறி வச்சுக்கிட்டா உங்களுக்கு இதான் கதி இனிமே நம்ம ரேஞ்ச தானி போலீஸ் போலீஸ் மாட்டிக்கிட்டோம் போலீஸ் ரேஞ்ச் வழி விட்டுருக்கோம் கார் விட்டு வழி விட்டுருக்கோம் வண்டியை ரொம்ப வேகமா ஓட்டுறீங்க ரோட்ல ஓரமா நிறுத்துங்க நாம ஓரமா நிறுத்துனா தயவு செஞ்சு சொல்றபடி கேளு வண்டியை நிறுத்து இப்போலாம் வண்டியை நிறுத்த முடியாது நீ போயிட்டே இரு ஏதோ பெரிய பிரச்சனையாக போகுது அது மட்டும் தெரியுது பசங்க ரொம்ப ஜாலியா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு அதான் கண்ணு மண்ணு தெரியாம ஓட்டுறாங்க டீனேஜ் பசங்கனால அப்படிதான் இருப்பாங்க கூப்பிட்டு வான் பண்ணலாம் சின்ன பசங்களை ஜெயிலியா போட முடியும் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றல ஏய் அவங்க கிட்ட கேமரா வேற இருக்கு நம்மள படம் முடிக்கிறாங்க ஆதாரத்தோட மாட்டிக்கிட்டோம் ஓகே பயப்படாத நம்ம கார்ல போயிட்டு இருக்கோம் நம்மள பிடிக்க முடியாது தப்பிச்சிடலாம் எங்க இருந்து தப்பிக்கிறது வானத்துல இருந்து சுத்து போடுறாங்க பாரு தடைப்பட்டதுக்கு வருந்துகிறோம் ஒரு முக்கியமான செய்தி டிவியில எதை போட்டாலும் பாக்குறதே வேலையா போச்சு கையில ட்ரிங்க்ஸ் வச்சுக்க வேண்டியது பப்பரப்பான்னு காலை நீட்டி உட்கார்ந்துக்க வேண்டியது அது நம்ம காரு நான் நினைச்சது சரிதான் என் காருக்குள்ள மாடுங்க இருக்கு நான் பார்த்தேன்னு சொன்னேன்ல ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா என்ன சார் நடந்துட்டு இருக்கு என் காரை நான் டிவியில பாக்குறேன் அதுக்குள்ள மாடுங்க உட்கார்ந்துட்டு இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே மாடுங்களை என் வீட்டுக்கு வெளியில பார்த்தேன் அதுங்க தான் என் காரை திருடி இருக்கு பேசிட்டு இருக்கும் போது கட் பண்றது நாகரிகம் இல்ல அவங்களுக்குள்ளேயே மோதிக்கிறாங்க தப்பி தவறி பிடிச்சாங்கன்னா தப்பி என்ன வேண்டியதுதான் நம்ம <laughs> காரை திருப்பு போங்க பின்னாடி பின்னாடியே போங்க அந்த பக்கம் அந்த பக்கம் தான் போறாங்க சீக்கிரம் வாங்க சந்தேகப்படக்கூடிய நபர்கள் எல்லாம் காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்காங்க நாங்க அவங்கள தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீ கேமராவுல எல்லாத்தையும் ஷூட் பண்ண மாட்டிக்க கூடாது ஓகே அந்த பக்கம் அந்த பக்கம் தான் போறாங்க வேகமா படம் பிடிச்சிரு திரும்புங்க போறோம் இது இங்க வச்சிருக்கிறது கூட போட முடியாது ஆமா எனக்கு எடுத்தது எடுத்த இடத்துல வச்சு தான் பழக்கம் ஏதோ திருப்புங்க பார்த்து திரும்ப அந்த பக்கம் தட்டிட போறேன் ரொம்ப முக்கியம் பா வந்துருங்க வந்துருங்க பக்கத்துல போடலாம் வாங்க

<laughs> எனக்கு இதான் புரியவே மாட்டேங்குது இதெல்லாம் நாம என்னத்துக்கு செய்யறோம் எங்க அப்பா வேலையை நான் தானே பாத்தாகணும் நீ நீ நீ போய் விளையாடிட்டு நான் இங்க தனியாவே காவல் காத்துட்டு வரேன் அது முடியாது உயிர் பா விட்டு போக மாட்டேன் இல்ல நீ போய் விளையாடு நண்பன் பேச்ச தட்ட முடியுமா நீ ஏன் ஜாலியா இருந்து சொன்னதுக்கு அப்புறம் நான் சும்மா இருப்பேனா வரேன் உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் ஐ எம் வெயிட்டிங் உன்கிட்ட கொஞ்சம் பேசலாமா ஓ இல்ல தாராளமா பேசலாம் ஐயோ வாய் கொளருது <laughs> ஒரு நிமிஷம் இரு ஓகே இப்போ இரு ஒரு நிமிஷம் நான் வேணா அந்த பக்கம் இல்ல ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல நான் பத்திரமா உட்காந்துப்பேன் ஓ வலிக்குது எனக்கு பிரசவம் ஆகுற மாதிரி இருக்கு என்னது சும்மா விளையாடினேன் இனி இனிமே இந்த மாதிரி விளையாட்டுல விளையாடாத நான் பயந்துருவேன் ரொம்ப அழகா இருக்குல்ல இது என் முகமா <laughs> நான் வானத்தை சொன்னேன் ஓ வானம் வானம் நல்ல அழகா தான் இருக்கு எங்க அப்பா இந்த ஸ்டார்ஸ பத்தி சொல்லியிருக்காரு உன் அப்பா பத்தி சொல்ல அவரை பத்தியா அவரை பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு ராத்திரி முழுக்க போதாது ஜாலியானவர் அதே நேரத்துல நேர்மையானவர் அனாதியா இருந்த என்ன அவர் தான் வளர்த்தாரு உயிரோடு இருக்கும்போது நான் அவரை பற்றி யோசிச்சதே இல்லை ஆனால் அவர் வாழ்ந்தது எனக்காகத்தான் அவர் இல்லாதப்பதான் தான் அவரோட அருமை புரியுது கடைசியாக அவர் என்னை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது கூட இதே வானம் அழகு ஸ்டார்ஸை பற்றி தான் பேசினாரு அப்போ கூட நான் அதை பெருசாக எடுத்துக்கல அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆ சரி உன்னை பத்தி சொல்லு அதாவது உன்னை பத்தினா நீ எப்படி உன் இடத்த விட்டு எல்லை தாண்டி எங்க எங்க இடத்துக்குள்ள வந்த சிரிச்சு மழுப்பாம சொல்லு ஓகே எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல எனக்கு கல்யாணமாகி வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்தது விதி எப்படி விளையாடும்னு யாருக்கு தெரியும் அது ஒரு நாள் சூறாவழியா வந்தது நான் என் கணவர் என் குடும்பம் எல்லாம் வயல்ல இருந்தோம் ஒதுங்க இடமே இல்லை அன்னைக்கு வீசின சூறாவளியில பேசியும் நானும் மட்டும்தான் தப்பிச்சோம் இதுக்கு மேல நீ எதை நினைச்சும் கவலைப்படாம இங்கேயே இருந்துரு மனசுல என்ன பெரிய ஹீரோன்னு நினைப்பா நீ பெண்ணோட பையன் ஓட்டிஸ் தானே இப்போ அவங்களுக்கு நீதான் தலைவனா <laughs> என்ன கொடுமடா இது <laughs> உடம்பு பெருத்திருந்தா உங்க அப்பனை மாதிரி ஆயிடுவியா ஓடேஸ் oh, உங்க அப்பா சாகும்போது எங்க இருந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு உன் நண்பர்களோட ரொம்ப குதூகலமா இருந்த போல இருக்கு ஒருவேளை நீ அங்க இருந்திருந்தா உங்க அப்பாவை காப்பாத்திருக்கலாம் ஆனா நீ அங்க இல்லையே சரி போனது போச்சு இனிமே நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம் நாங்க அங்க வந்தா நீ கண்டுக்காம விட்டுறணும் அப்பப்போ ஒன்னு ரெண்டு ஜீவராசிங்க காணாம போகும் ஹே இதெல்லாம் சாதாரணமாப்பா இதை பத்தி நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் இல்லை நான் வீரனுக்கு பிறந்த சூரன் எங்கள் இனத்தை காப்பாத்தியே தீர்வனிய முன்னாடி வந்து நின்ன இனம் சின்ன ஆயிடு இப்ப நீ போயிடு இங்க எதுவுமே நடக்கல நாளைக்கு வந்து வேண்டியதை அழிக்கிறோம் பேச்சு பேச்சா இருக்கட்டும் நீ நல்ல தலைவன் <laughs> <laughs> ஏன்னா தலை பெருசா இருக்கு <laughs> அப்போ அவங்கள பார்த்து என் மனசில் இருக்கிறத கொட்டி அழுதுட்டு போலான் தான் வந்தேன் நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு தைரியமான அப்பா ஆனால் நான் உங்கள் பக்கத்தில் நிற்கக்கூட முடியாது ஆனால் நீங்கள் இருந்த இடத்துல நான் என்னை வச்சு பார்த்துட்டேன் அந்த அந்த ஓனாகிய நீங்க நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் கிட்ட நெருங்க முடியல ஓட ஓட விரட்டினீங்க ஆனா இன்னைக்கு நான் பயந்து போயிருக்கேன் எனக்கு தெரியும் நான் என்னைக்கும் உங்களை மாதிரி ஆக முடியாது ஆகவும் மாட்டேன் நான் உண்மையை ஒத்துக்கிட்டே ஆகணும் நான் ஒரு கோழை என்னால் இங்க இருக்க முடியாது நான் இந்த இடத்த விட்டு போறேன் என்ன மன்னிச்சிருக்கேன் உங்க எல்லாரும் இனிமே டியூக் பார்த்துப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும் என்ன ஒன்றும் புரியல தெளிவா சொல்லுப்பா கொஞ்சம் சத்தம் போடாம இருக்கியா நான் சொல்றது உனக்கு மட்டும்தான் கேட்கணும் வெளியே யாருக்கும் கேட்க கூடாது ஓய் விஷயத்த கேட்டீங்களா ஓடிஸ் பண்ணி விட்டு வெளியே போறானோ ஓடிஸ் நில்லு இத்தனை நாளா நீ என்னோட தோஸ்துன்னு தான் நினைச்சிருந்தேன் அதெல்லாம் இல்ல எல்லாம் முடிஞ்சது நான் உங்க எல்லாரையும் விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன் நீங்க உங்க வேலையை பாருங்க ஏ நீ என்ன சொல்ற அப்படியே செய்யறோம் சொல்றேன் அதான் சொல்றேன் நான் சொல்றபடி நீங்களே செய்யணும் இனிமே என் பேச்சு கேட்காதீங்க உங்க இஷ்டப்படி செய்யுங்க அவ சொல்றத கேட்காதீங்க தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க இப்ப நீ என்ன சொல்ல வர உன் பேச்ச நாங்க கேட்கணுமா இல்ல கேட்க கூடாதா கரெக்டா சொல்லு உன் மூக்குல தேனி ஓ oh, தேங்க்ஸ் <laughs> இப்ப சரியாயிடுச்சு டியூக் இனிமே நீதான் பொறுப்பாளி நாய்களை ஒன்னா சேர்த்துக்க எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்க நான் தேவையில்லை நீ சொல்லிட்டா மறுபேச்சா இல்ல ஓட்டிஸ் இனிமே என்ன எதிர்பார்க்காதீங்க உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்க சோகமா இருக்க ஒன்னும் இல்லைன்னு மட்டும் பொய் சொல்லாத என் மனசுல இருக்கிறது என்னோட போகட்டும் ஏதாவது பிரச்சனைனா ஷேர் பண்ண பாரம் குறையும் என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியும் அவ்வளவுதானே நான் கோழையா நின்ன நேத்து ராத்திரி அந்த ஓநாய்களை துரத்துறதுக்காக நான் போனேன் ஆனா என்னால அது முடியல சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு நான் யாருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல ஆனா இங்க இருக்கிற எல்லாரும் என்னதான் நம்பிட்டு இருக்காங்க அந்த நம்பிக்கையை என்னால காப்பாத்த முடியல ஹோட்டிஸ் ஒரு சிறந்த தலைவனுக்கு அழகு வேகத்தோட விவேகமும் இருக்கணும் வலிமையா இருந்தா மட்டும் பத்தாது வல்லமையாவும் இருக்கணும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ஆனா நீ சொல்ற மாதிரி இருக்கதான் முடியல ஆனா ஒரு விஷயம் நான் மிஸ் பெஸிய ரொம்ப மிஸ் பண்ணுவேன் இப்போதைக்கு உன்னால இதான் செய்ய முடியும்னு எனக்கு புரியுது இருந்தாலும் என் மனசுல பட்டதை நான் சொன்னேன் நீ என்ன செஞ்சாலும் சரி அது நல்லதுக்காக தான் இருக்கும் மூச்சு வாங்கிட்டு அப்புறம் பேசு எப்படி சொல்றது நீ என்ன சீக்கிரமா சீக்கிரமா ஏய் வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான் போட்டிஸ் அந்த ஓனாய்ங்க திடீர்னு நம்ம பண்ணைக்குள்ள வந்து ஆறு ஏழு எத்தனை பேர் தூக்கிட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடி அவங்க பகல்ல வந்ததே இல்ல ராத்திரி நேரத்துல நான் எச்சரிக்கையா இருப்பேன்னு தெரிஞ்சுக்கிட்டு பகல்லையே வந்துட்டானா என்ன ஒண்ணும் இல்ல ஓட்டிஸ் மேடி தூக்கிட்டு போயிட்டாங்க அந்த ஓநாய்களை ஜெயிக்க முடியாது ஏ ஓநாய்ங்க வலிமையானதுங்க உன்ன மாதிரி ஒரு வலிமையானவனால தான் அதுங்களை அழிக்க முடியும் இவங்களை பத்திரமா பாத்துப்பீங்கல்ல நீ கவலைப்படாம போ நான் திரும்ப வருவேன் எதுவா இருந்தாலும் நானே பார்த்தேன் உயிரை விட்டு உடல் மட்டும் என்ன பண்ண போது இது என்னோட பிரச்சனை எல்லாம் எனக்கு என்னெல்லாம் ஆட்டம் காட்டினீங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டீங்கல்ல இன்னைக்கு ராத்திரி எங்களுக்கு நல்ல விருந்து காட்டுல எத்தனையோ விலங்குகள் இருந்தாலும் நான் விரும்புறது உங்களைத்தான் உங்ககிட்ட பிடிச்சதே இந்த தோல் தொட்டா பிஞ்சிரும் செவிலு பற பிஞ்சிரும் செவிலு செவுலாம் அவ்வளா காலம் முடியும் போது கூட கவிதையா அவளை விட்டு சொல்லிட்டேன் இது எனக்கு தான் ஏன்னா குட்டியா சாப்பிட்டாதான் ஆயுசு கூடுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க நானும் நிறைய வருஷம் வாழணும்ல மரியாதை அவளை கீழே விடு Oh. தலைவன்னு சொன்ன உடனே தலை மாதிரி தைரியமா வந்து நிக்கிறியா <laughs> நான் என்ன செய்ய போறேன்னா முதல்ல குட்டிய உங்ககிட்ட இருந்து காப்பாத்த போறேன் அதுக்கப்புறம் கை வேற கால் வரையா உன்னை பிச்சு பிச்சு அங்கங்க போட்டுருவனா அது எல்லாத்தையும் நீ பொறுக்கிறதுக்குள்ள நான் எல்லா கோழிங்களையும் கூட்டிட்டு போயிடுவேன் நல்லா பெருசா வட்டமா இருக்க கையில திட்டம் ஏதாவது வச்சிருக்கியா <laughs> அவன் கதைய முடிங்க Well, I know what's right. I got just one life in a world that keeps on pushing me around, but I'll stand my ground and I won't back down. Hey, baby, there ain't no easy way out. Hey. won't back down. போதும் விடுங்க தள்ளி போங்க என்ன தலைவரே தலை குப்புற விழுந்து கிடக்குறேன் என் இடத்துக்கே வந்து எனக்கே ஆட்டம் காட்டலான்னு பாத்தியா சரி விடு வந்தது வந்துட்ட உன் ஆளுங்களை நாங்க எப்படி சாப்பிடுறோம்னு இருந்து பார்த்துட்டு சாவறியா இத பாடுறா வலியவ தன்னை பாதுகாத்துப்பான் வல்லமை உள்ளவன் தன்னை நம்பி இருக்கிறவங்களையும் பாதுகாப்பா <laughs> வசனத்திலையும் வசனமா தோல் கொடுப்பார்கள் தோழர்கள் அவன் பயத்தை மோந்து பாதையை கண்டுபிடிச்சிருவான் என்னது மோந்து பாதைவா ஆமா ஆமா என் உடம்புல பயங்கரமா ஸ்மெல் அடிக்குதே அதுக்கு தான் தினமும் குளிக்கணும்னு சொல்றது இந்த பெருசுகளை இப்படிதான் அட்வைஸ் சமாளிச்சிருங்கன்னு சொல்ல வந்தேன் சாரி தல பேஸ் தான் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் நல்ல தொடநடுங்கி கூட்டம் ஒழுங்கா இப்பயே ஓடி போயிட்டீங்கன்னா உயிரோட போவ இல்லைன்னா செத்துருவேன் இல்லாமா என் நண்பன் ஆபத்தில் இருக்கான் அவனை காப்பாற்றணும் உயிரை கொடுத்து போடுறான் காப்பாற்றுவேன் உயிர் போடண்டா நான் லுக்கு காதுக்குள்ள புது காரணம் போடுறேன் காதுக்குள்ள கார் ஓடுது என் காதுக்குள்ள கார் ஓடுது ஒரு ஓராய் விடாத எல்லாம் கேடு சாரி தெரியாம அடிச்சிட்டேன் இப்ப தெரிஞ்சு அடிச்சுக்கங்க இன்னொரு பஞ்சு Mogotile kuru. You see that woman? Who wants to see her? You see that? என் பங்குக்கு நானும் என் திறமைய கொஞ்சம் காட்ட வேண்டாம் ஏய் உனக்கு வேற ஸ்பெஷலா ஒண்ணு வச்சிருக்க Oh,

பின்னாடி பாரு என்ன ஞாபகம் இருக்கா நான் பெண்ணோட பையன் இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்துராத நீ இப்ப என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியுது உண்மை இதுக்கு தான் ஒரு நல்ல தலைவன் இருக்கணும்னு சொல்லி இந்தாமா பின்னி பேடல் எடுத்துட்டப்பா நீ ஓ நாயகல ஓடுறா நாயகலன்னு ஓட ஓட வெட்டி விட்டா நாம பண்ணைக்கு போறதுக்குள்ள அங்க ஒரு புது ஜீவன் இருக்கும் அதான்ப்பா டெய்ஸி எத்தனை நாளைக்கு தான் வயிற்று தள்ளி நிற்கும் டெய்ஸி அவ குழந்தையோட நிப்பா நீ அங்க போய் நின்னவனே என்ன ஆகும் கண்ணும் கண்ணும் காதும் காதும் பேசும் அவளுக்கு ஒன்றும் இருக்காது நம்ம நம்ம சீக்கிரமா அங்க போயாகணும் நடந்து போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத மைல்ஸ் நான் இப்ப அவ கூட இருந்து ஆகணும் இந்த வாரமே எங்க வீட்டுல வந்து பொண்ணு கேக்குறேன் ரொம்ப தள்ளி போட்டு அப்புறம் நல்லா இருக்காது அது கூட நான் எங்கேயும் வெளியே வர மாட்டேன் ஃபோன் பண்ணி அப்புறம் வந்து வண்டி எடுத்துக்க சொல்லலாம் டேசிக்கு எப்படி இருக்கு போலீஸ் எதுவா இருந்தாலும் மனசை திடப்படுத்திக்க போ போ போ சீக்கிரம் சீக்கிரம் நல்லது நடக்கும் ஓட்டிஸ் எனக்கு ரொம்ப பயமா இருக்க எதுக்காக பயந்துட்டு இருக்க அதான் நான் பக்கத்துல இருக்கேன்ல ஒன்னாகாது தைரியமா இரு அன்பே நானும் கூட உனக்கு துணையாகிறேன் ஓகே டெய்ஸி எதுக்கும் பயப்படாத மூச்சை இழுத்து விடு இருக்கு போல இருக்கு வலி இல்லனா பலன் இல்லைன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்கல்ல நான் லேட்டா புரிஞ்சுக்கிட்டாலும் ரைட்டா புரிஞ்சுக்குவேன் இது வரைக்கும் எதுவும் நடக்கலையே ஏய் அவளுக்கு அவளுக்கு ஒன்றும் ஆகாது இல்ல ஒருவேளை கண்ணு பாதியில பாதியில மாட்டிக்கிட்டா என்ன ஆகுறது அது வந்து கண்ணு கண்ணு பாதியில மாட்டிக்கிச்சுன்னா ஒன்றரை கண்ணா தானே பிறக்கும் வேற என்னவோ நான் சொன்னது கண்ணு கொட்டி அது அதே சொல்லுவதா எனக்கு புரியலையே ரேடியோ நான் சொன்னது உனக்கு புரிஞ்சது இல்ல உங்க வம்பு சண்டைக்கு நான் வரல ஏய் அங்க பாரு அழகான குட்டி பையன் பிறந்திருக்கான் வாங்கிக்க இவன் கம்பீரமா இருக்கான் என்ன பேர் வைக்க போற பெண்ணு வைக்கலான்னு நினைச்சேன் அப்பாவே திரும்பி வந்த மாதிரி இருக்கு இவ குட்டி பெந்தா ஹலோ குட்டி எப்படி இருக்கீங்க ஏ நீங்க ரொம்ப கியூட்டான குட்டி ஆ அம்மா கிட்ட போங்க நீ எங்களுக்காக உயிரையே பணைய வச்சு எங்க எல்லாரையும் காப்பாத்திருக்க என்னைக்குமே நீதான் எங்களுக்கு நிரந்தர தலைவன் அதோட ஓநாய்கள் மட்டும் இல்ல அதோட பெரிய விலங்குகள் எல்லாம் எங்களை எப்ப வேணாலும் தாக்கலாம் நீ தான் எங்களை பாதுகாக்கணும் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த பண்ணையில இருக்கிற யாரும் எந்த விலங்கு நினைச்சும் பயப்பட வேண்டாம் உங்க எல்லாருக்கும் நான் பொறுப்பேத்துக்கிறேன் ஏற்கனவே அழகுதான் இருந்தாலும் இந்த கிரீம் எல்லாம் தடவி நான் இன்னும் கொஞ்சம் அழகாக போறேன் ஓ இந்த புது விக் இல்லையா இல்ல கண்டிஷனர் சரியில்லையா Yeah. holla hillbilly, holla hillbilly. Barnyard Dance with the Arquette Children's Chorale. his number, sure for the vegetables.